السلام عليكم ورحمة الله وبركاته لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم يا معاصر المسلمين رحمكم الله روى البخاري ومسلم عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا قلت لصاحبك يوم الجمعة أنصتوا الإمام يخطب فقد لغوت وأنصتوا رحمكم الله يغفر الله لي ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين واستغفروا إنه هو الغفور الرحيم அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை ரசூ சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரதி அல்லாஹு அறிவிப்பதாவது இமாம் மெம்பரிலே கொத்துபா பிரசங்கம் நடத்து கொண்டிருக்கும் போது அருகில் இருந்த சகோதரனை பார்த்து பேசாது வாய் மூடியர் என்று சொன்னாலும் கூட கொத்துபாவின் பலன் இழந்து விட்டீர் ஆகவே வாய் மூடி காது தாழ்த்தி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 تعالى عنه أبا رسول الله صلى الله عليه وسلم من خاف عدله ومن عدله على ظنه ألا ينزعك الله غاليا ألا ينزعك الله لنا رواه الترمذي بإسناده فكسر رسول الله صلى الله عليه وسلم الا قرار من ذكر مريم رحمه الله تعالى رضي الله عنه الحمد سلام صلاة السلام على وعلى مشاهد رسول الله صلى الله عليه وسلم وسلم اور ایک رضی اللہ تعالی عنہ الفاتحہ قیام کے یہاں پر یہ جو ہے خدا مسلمان مومنان کا அவைகளை பூர்த்தியான வகையிலே எடுத்து நடைபெறுமாறும் இவைகளில் நல்லாத்தால் அறிந்திருக்கிறானோ அவைகளிலிருந்து பூர்த்தியான முறையில் தவிர்த்து நடைபெறுமாறும் உதவி தற்கும் பாவங்களுக்கும் வெளியிகளாம் கலாச்சாரம் கிடையாது வாழ்க்கையில் எல்லா சிந்தனையும் எல்லா நன்மையினையும் குரான்ல வாக்களிக்கப்பட்ட ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஹதீஸ்ல வாக்களிக்கப்பட்ட ரெண்டே ரெண்டு விஷயம் இதை தவிர எந்த முறையில இன்மையை நாம நாம முயற்சி செஞ்சாலும் செய்யலாம் பிரச்சனை இல்லை முடிவு தோல்வி குரானெல்லாம் முடிவு தோல்வி அதாவது அல்லா அல்லாஹோட தொடர்பு செய்யறார்கள் ரெண்டாவது எங்களை அமல்கள் நிமிஷல்லாஹ் காட்டிய மாதிரி வார்த்தை இந்த ரெண்டு தவிர மூணாவது வழியில் எங்களை சந்தியாளர் எங்களை அறிவாளர் எங்களை டாலர் எங்களை ரூபி எறும்பு காப்பி லா சிவந்தி இதுக்கு ரொம்ப நல்லா நிம்மதியை வச்சிருக்கேன் நாம தேடி பேசி தோற்ற சொல்லி அந்த படிக்கணும் நம்மளே தோதிக்கிறோம் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை செஞ்சு சில கடனாக பக்கம் வியாபாரம் குடும்பத்தால் மனைவியால் பிள்ளைகளால் குமர்பாலங்களால் கொடுத்தது கூட்டினால் இப்படி பல சிரமங்களுக்கு மத்தியில் இது உடனே தனிப்பட்ட பிரச்சனை அதே போல குடும்பத்தில் வரக்கூடிய சிரமங்கள் பிரச்சனைகள் சமூக ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வெளியே நல்லா நல்லா இந்த ரெண்டு வழிகளின் மூலமாக தான் நிவர்த்தி செய்யப்படணுமே தவிர வேறு கொண்டும் ஏமாத்திரை நாள் வரைக்கும் நாம் உழைப்பு செஞ்சாலும் முயற்சி செஞ்சாலும் பிரச்சனை இது வாழ அரிசி ஒரு மனித வாழ்க்கையில் சோதனைகளை வருது ஒவ்வொரு ஒரு விதமான சோதனை அதிகமான இந்த காலத்தில் ஒரு வியாபாரம் அது ஒரு டாக்டர் அதாவது வியாபாரம் கீழே வைக்க முடியுது இங்கிற வருமானம் அதுக்கு தாண்டி செலவுகள் வைக்க முடியுது இது யாரும் இதனால் ஏற்பட்ட விளைவுகள் சமூகத்தில் எல்லா இடங்களிலையும் இது ஒரு பிரச்சனையாக இருக்குது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒவ்வொருத்தருமான மனசு அந்த கேள்விக்கு பதில தயாரிக்க எங்கெல்லாம் அதில் ஒரு பிரச்சனையை தீர்வில்லாத நடுவோட்ட கொண்டு போகிறது ஒரு காலம் வரும் ஒரு பிரச்சனை வரும் ஒரு கஷ்டம் வரும் நீங்க பட்டு மாறுங்க எப்படி எப்படியாவது ஒரு பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுங்கன்னு வைக்காது இருட்டும் வலி இருக்கிறோம் வலி தெரியாம கடமானது تعوض قولنا قولنا நஞ்சோதினா கருள் இல்லை மாஞ்சமாத இல்லை உண்மை இல்லை ஒரு புராணோதத்துக்கு நேரம் இல்லை இப்படி ரோட்டம் ஓடி ஓடினாரு எவனி நாடு ரோட்டம் ஓடி சமாளித்த பார்த்தா எங்கேயாவது இருவாரு அதுக்கு என்ன பண்ணிக்கணும் இது அல்லாவுடைய கோபத்துடைய இடையாளம் இல்லை இறக்கத்துடைய இரண்டாவது அல்லாஹிடத்துல அந்தஸ்துகளை உயர்த்துவதற்காக சில சோதனைகள் எல்லாம் அல்லாஹுடைய நெருக்கத்தை உண்டாக்குது இப்படி எல்லாம் பல ஆயத்தம் உங்களுக்கு முன்னால் கோரிக்கை கேட்கப்பட்டாங்க அவன் கஷ்டப்படுத்தப்பட்டாங்க சில கஷ்டங்கள் செல்வங்கள் இருக்குது அவங்களை எப்படி நாம் இவரை நெருக்க உள்ளவர்களாக ஆக்கணுமோ ஆக்கிறதுனால ஒரு மனித வாழ்க்கையில சில கட்டங்கள சோதனைகள் அல்லாவோடு நெருக்கிறதும் உண்டாகும் அல்லாவோடு நெருக்கிறது உண்டாகும் மூணாவது கட்டம் அல்லாவுக்கு அன்னிக்க உதவிகள் இந்த சோதனைக்கு பின்னால சில நல்ல வழி வழிகள் வர்க்கத்துடைய வாசல்களை தொடர்றதுக்கு கொஞ்சம் டைட்டாக லூஸ் ஆகும் கொஞ்சம் லூஸ் அதுக்கு பின்னால அது லூஸ் ஆகும் எல்லாம் முன்னாடியா கலங்கிறது தெரியுதுன்னு சொல்லுவாங்க தமிழ் ஒரு கிணறு கலங்கினா தண்ணி அப்சல் கலர் மாறும் அந்த கலக்கம் ஏன் தெரியுமா இந்த தண்ணி தெளிவாக வாழ்க்கையில கலக்கங்கள் வரும் அதனுடைய முடிவு தெளிவை தவிர கீழே வராது அல்லாமல் நம்பின ஒரு மனிதன் அல்லா ஒன்றாலும் கீழே வருகிறார் அல்லாமல் நம்பி சொல்லும் செஞ்ச ஒரு தலை அல்லா தர தலைமுறை இது இதெல்லாம் செய்வாங்க நாங்கள் எவ்வளவு சும்மா எழுதுகிறோம் எவ்வளவு சாயத்தில் வருகிறோம் எவ்வளவு சுகத்தில் வருகிறோம் எனக்கு உலகத்துடைய நிலைமைகளை பார்த்து செஞ்சு பயன்படும் இது பூமியுடைய அடையாளம் ஒரு பூமியுடைய அடையாளத்தில் வந்துதான் ஒரு சோதனை வந்து பூமியா இருக்கிறார் அதை தாண்டி இன்னொரு வருகிறது இவர் முடிவு செய்யணும் நீங்க நினைத்து பிரச்சனையை நீங்க போகுது இதுதான் அந்த முடிவு சொன்னது எப்போ வரையலாம் பன்னெண்டு வருஷம் இருபது வரையலாம் காணாமல் போறாங்க தேடி தேடி தேடி தேடி தேடி அவங்க நல்லது நல்லது நல்லது அவனை பத்தி அவனை சகோதரர்கள் சொன்னாங்க ஏனை அவருடைய பிள்ளை சகோதரர்கள் நாம பார்த்து கூட்டி போனோம் விளையாடி தொடங்கிய நேரம் ஒரு ஓனாய் குடிக்கப்பட்டு ஆகிறது அவர் சொன்னார் மற்றவர்கள் ஜெனி சொல்லாமல் சகாயம் அழகாக நான் அமைதியாக அழகாக பொறுமையாக இருக்கிறேன் நீங்க தந்திரத்தில் எல்லாரும் போகிறார் சொல்லாமல் சகாயம் அல்லாட்ட ஒரு கேட்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்களோ என்ன முடிய நீங்க அடிச்சு கொண்டீங்கன்னா என்ன எனக்கு தெரியாது ஆனா நீங்க சொல்றத அல்லாடத்துல ஒப்படைக்கிறேன் இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால இருபத்தெட்டு வருஷமா அழுகிறாங்க யூஸ் அலைத்தலாம் அது ஒரு நீண்ட சம்பவம் அவங்கள கம்மி பூமி அமைந்தார் இவரும் அந்த சகோதரர்களால அந்த நாட்டுக்கு போன நேரம் யூசுப் அலி இஸ்லாம் இவங்களை முடிச்சுட்டாங்க நாற்பதாவது வருஷத்துல யூசுப் அலி இஸ்லாமுடைய நாற்பதாவது வருஷம் அவருடைய ரெண்டாம் தம்பியும் இணக்கப்படுறது எவ்வளவு இணக்கம் சொல்லப்படுகிறது யூசுப்பும் பெய்தாரு புண்ணியாமியும் காணாமல் பெய்தார் அவர் அரசை முடிச்சு கொண்டாரு இப்பயும் அதே வார்த்தை தான் சொன்னாங்க பத்தொன்பது யார் அடமானத்தோட கபூல் அதுக்கு பின்னால் ஏற்படக்கூடிய நல்ல நிலைமையில் அவர்கள் நல்லா மறந்துடுவாங்க எங்களை என்ன வந்தாலும் நாங்க எந்த பாதுகாப்பு தாரதாக வாக்களித்தாலும் யார் எங்களோட திருப்தியாக இருந்தாலும் அல்லா கோபப்பட்டுனா வேற ஒன்றும் செய்ய அல்லாவுடைய திருப்தி என்னோட வராது வந்திருக்கக்கூடிய எல்லா உலகம் இதுல ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் பௌதாரியாக இவர் மட்டும் அல்லாவுடைய திருப்தி இருக்கிறார் அல்லா இவருடைய திருப்தியிலே இருக்கிறார் அல்லாவுடைய நம் சந்தோஷம் இவரோட இருக்கிறதா முழு உலகமும் ஒன்று செய்தாலும் ஒன்று செய்யும் உதவி இது இல்லாமல் வழி சுருக்கமான சுருக்கமான என்ன சும்மா பல மாநிலங்களையும் கேட்கிறீங்க கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் மனசால் நினைங்க நான் கடைசியாக எப்போ பான் ஓதுகிறேன் நான் இப்ப போவாங்க இன்றைக்கு பாவத்துக்கு நான் தயார் நன்மைகள் அடுத்தவங்க தான் நாம் சொல்லுவோம் சும்மா தான் அடுத்தவங்க தான் நாம் சொல்லுவோம் நன்மையினோட நான் எவ்வளவு இன்றைக்கு சும்மாவே தான் வெளிக்கிற மக்காலே இருந்து இன்றைக்கு இப்ப வரைக்கும் நான் எத்தனையும் புறாவளுக்கு மத்தியில் வருகிறேன் நேற்று வெளிக்கிற வேண்டிய இரவு அதை நான் என்ன செஞ்சேன் ஏற்று நேற்று இரவும் அல்லாஹுடைய கோபத்துல கலந்துதான் அல்லாஹுடைய இடத்துல நீந்திரும் அல்லாவுடைய இடத்துல கிடக்கக்கூடிய முக்கியமான இரவுதான் வெள்ளிக்கிழமை இரவு நேற்று என்னுடைய இரவு ஒரு ஹராமுடைய பாவையோட கழிச்சுட்டா ஹனாலுடைய பாவையோட அடுத்தவங்க சொல்றது ஜும்மாவை அடுத்தவங்களுக்கு சொல்றது அல்ல அராமல் போல சரியாக ஒரு உதவி சொல்லப்பட்டு செய்யலாம் ஒவ்வொருத்தரும் வரக்கூடிய மத்தியில் வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு உணர்வோடு வெளியே போகணும் நான் அல்லாவுக்கு நன்றி செலுத்தல அதனால தான் சொல்றேன் அடுத்த இடம் வரக்கூடிய நேரத்துல இந்த கிழமையில அல்லாஹ் திருப்திப்படுத்தி வருவேன் என்று ஒரு முதலாவது ஏழை அதுக்குரிய அதுக்குரிய மரியாதை அது உள்ளத்தால சுமக்கிறது இது அண்ணாவுடைய கலாம் இதுல சொன்னது உண்மை இது உலக நடைமுறைக்கு மாற்றம் அறிவுக்கு மாற்றம் உலகத்திலே போக்கு மாற்றம் அல்லாவுடைய முறை இப்படிதான் உதவி வரும் என்பதை பாடலாம் சொன்னாங்க இதை எவ்வளவு நம்பிக்கை எல்லாம் பாடாங்க சொன்னாங்க நாம் ஒருத்தர் உதவி செய்ய நாடினால் கையாமத்திலே நாள் வரைக்கும் உள்ள மக்கள் ஒன்று சேர்ந்து இப்படித்தான் வருமானம் நினைச்சாலும் ரெண்டு ஓதாரத்தை கேட்பவன் அவர் அவர் ஒரு ஷோக்கை போட்டு வராரு அவர் அதிலே அதனால தான் சொல்லுவோம் இன்னொரு ஷோக்காட்ட அவன் சொல்லியார் அவர் கேட்டு அவர் குழந்தைகள் இருந்து இன்னொரு மூணு பேரும் ஒரு இந்தியாவில் நீங்க வந்தீங்க ஒரு நாள் ஒரு நாளை முடிச்சு ஓதினாருண்டா ஒரு நாளை அஞ்சு குரான் ஓதிக்கிறோம் ஒரு மாசத்துல எத்தனை குரான் முடியும் நோரான குரான் முடியும் யாரே எழுது குரான் முடியும் கூட ஒரு அளவு கூட பாணியோட எழுதுகிறோம் ஒருத்தர் அல்லாத சௌபா செய்யுங்க யாருக்கு பிஸி காரணமாக துனியாவுடைய சோழியை காரணமாக குரான் கிடைக்கலையோ தெளிவாக வெளியே அல்லா என்னோட கோபப்படுகிறார் எதுவுமே இல்லை எங்க துணியாட ரீதி அல்ல யாவாத ரீதி அல்ல அல்லா சொன்னா நான் உங்களோட பேச மாட்டேன் போ நீ துணியாட சாவும் ஒருத்தரோட கோபத்துடைய அடையாளம் என்ன அடுத்தோட கோபம் சொல்லணும் இந்த அடையாளம் முகத்துல கோபம் போட்டு அல்லது வீட்டுக்கு முன்னால போட்டு போடுறது பேசாம இது அண்ணா நிகழ்வு பேசுறது தொழுகை நாங்கள் அல்லாஹ் அல்லாஹோட பேசுறாங்க அல்லாஹ் சொல்றான் என்னுடைய அடியானை நாமோட கோபம் பேசுவான் ஏவன உடலிருந்து என்னங்களை வேவர்கள் சொல்லி இதெல்லாம் கோபத்தில் வெளிப்பாடு கோப முதலாவது செய்யணும் பாவங்கள் அல்ல நீ என்னோட பேச அமைகிற அதனால எனக்கு சந்தர்ப்பம் தான் யாருக்கு ஓத தெரியாதோ உலமாக்கள் அடி ஓத கை பண்ணுங்க யாருக்கு திக்கு திக்கி ஓதுவர்களோ திக்கி திக்கியாவது ஓது ரெண்டு மூலிகை உனக்கு ஏனாவும் கை பண்ணி ஓதுறவனுக்கு ஒரு கருத்துக்கு ஒரு நன்மை ரெண்டு வித்தியாசமான சூழல்கள் வித்தியாசமான சோதனைகளும் அடிக்கிறார் பராணத்தில் பிடிக்காத வரைக்கும் சோதனை விதிக்க வருகிறார் இரண்டாவது சொல்லக்கூடியவர் சகஜ சொல்லக்கூடியவங்க கடற்காரமா மாட்டாங்க கஷ்டமான நோய்களை மாட்டாங்க எப்படி அந்த நிகழ்ச்சி பேசுகிறோம் சகஜனுடைய நிலையிலே தனிப்பட்ட ரஹ்மத் எங்களை வந்து கேட்குது இப்ப நான் கேட்கிறேன் பாவம் மீது தெரியாமல் இல்லை நாங்க மன்னிக்கிறோம் தூங்குறோம் இப்போட கஷ்டத்தை சொல்றது வந்தது இல்லையா நான் கஷ்டத்தை கேட்கிறேன் உன்னை தேவை இல்லையா தேவை உதவி செய்கிறேன் எந்த கட்டங்களையும் அல்லாஹ் நம்ம இறங்கி இறங்கிட வருகின்றோம் அந்த நேரத்துல தூங்குறோம் பகல்ல கடமாக சகாபாக்களுடைய இரவுடைய வெளிச்சம் தான் பகலுடைய வெளிச்சமாக சகாபாக்கள் உடல் லட்சம் சகாபாக்கள் யாருடைய பயப்பட்டார்கள் எங்களை இரவு இருட்டாகிட்டு எங்களை பகல் நாம பயந்து பயந்து கொண்டு வாழ ஒரு இரவு இரவு இருட்டாகி ஒரு சூழ்நிலை மனைவி எழுப்புறது ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் மனைவியில தன் மேல தண்ணி தெளிக்கிறது ஒரு சூழ்நிலை இதுல அந்த நேரங்கள் ஏன் வீணாக போறது அதை நான் சொல்ல அது பாவம் ஏன் சகஜ திரும்ப இயலாது தான் சகஜ திரும்ப அடுத்தவங்க பேசுறோம் உள்ள பாரம் உள்ள பாரமாக சகஜ திரும்ப அடுத்தவங்க பெரிய பாவம் பாவம் இருக்கும் எங்களோட உண்மைக்கு சகஜத்துக்குரியவர்களாக மாற்றணும் எங்களுடைய வீடு சகஜத்துக்குரிய மசிதுக்குள்ள இருக்கிறீங்க வெளியிலே சூரியன் இருக்குது உள்ளுக்குள்ளே லைட்டுகள் வேலை செய்யுது வெளிச்சமாக தான் இரவு ரெண்டு மணிக்கு இரவு ரெண்டு மணிக்கு இந்த ஏரியாவில் எல்லா போக பண்ணிட்டு ஒரே ஒரு பிளஸ் லைட்டை போடுங்க எப்படி வெளிச்சமா இருக்கு முழு ஊருக்கு வெளிச்சமா இருக்கு அல்லாவுடைய அரசுக்கு தனிப்பட்ட வெளிச்சல் கொடுக்குது தனிப்பட்ட ஒரு வெளிச்சல் எழுதி தொழுவதற்கு முன்னாலேயோ தொழுவதற்கு பின்னாலேயோ ஒரு ஐந்தரை ஒரு வரிகள் ஒரு மனிதனை கண்ணால பார்த்து ஓதி சொல்லுங்க அல்லாஹ் உள்ளத்தை ஈமாவோட வெளிச்சமாக உணர்வு கிடையாது அல்லாஹ் எனக்கு உலகம் தீபாக முடியும் அல்லாவுக்கு முன்னால் முன்னால் அது தாவூத் அலி பார்த்து பார்த்து அல்லா வாங்கி தாண்ட உலகத்துல துணியான ஆசை வரணும் அவர்கள் கொடுக்குற முதலாவது தண்டனை துணியான ஆசை பிடிச்சவர்கள் கொடுக்குற தண்டனை என்ன நினைச்ச அலுவலகத்தை விட்டு கண்ணை வச்ச எனக்கு சகஜத்தில் எனக்கு கண்ணீர் எந்த அமலுக்கும் நடிப்பும் கூட இல்லை நரகம் தான் சொல்றேன் நடித்து கொள்கிறார் அவருக்கு வயல் என்ன நடக்கும் சதக்கா நடிச்சு கொடுக்கிறார் அவளை சதக்கா கபூல் இல்லை இஸ்லாமிய நடிப்புக்கு ஒரு நன்மை கொடுக்க வேண்டாம் பகைங்கள் தலோப்போ கதவாகோ அல்ல ஏதாக்கி அழுகிற மாதிரி நடிக்க நன்மை கிடைக்கும் எனக்கு அதை தெரிய கண்ணி வருவதில்லை ஆனால் அழுகிற மாதிரி கிடைக்கும் அல்லாஹ் ஒரு கண்ணி அல்லாஹ் இறக்கத்தில் அல்லாஹுடைய அந்த கண்ணீர் முழு உலகத்தையே சொன்னாலும் சொல்லலாம் ஒரு நரகத்திலே புகையை போக முழு உலகங்களையும் செய்வார்கள் பெரியமான பெற்றோர்களுடைய மாமல்லா பெற்றோர்கள் யார் யார் இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களை பேசுகிறாங்க நான் செய்யக்கூடிய அவர்களுக்கு கூலிகள் அவர்களுக்கு பேசிப்பாயா பெற்றோர்கள் யார் யார் நாம் உயிரோடு இருக்கிறார்களோ அதுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை நசிக்க போயா கெட்டியமான வாழ்க்கையை நசிக்க போயா இன்னொரு சீராக போயா சில வாழ்க்கையில் நம்ம பாவங்கள் போயா 我拉不上班呢。